यज्ञेन कल्पता नमः प्राच्यै दिशेयाश्च देवता एतस्यां प्रेताभ्यश्च नमः नमो दक्षिणायै दिशेयाश्च देवता एतस्यां प्रतिवसंताभ्यश्च नमः नमः प्रतीक्ष्यै शेयाश्च देवता एतस्यां प्रतिवसं नमः नम उदीच्यै दिशेयाश्चतुर्वता देवता प्रतिवसन्तेताभ्यश्च नमः नमः नमऊर्वायै दिशेयाश्च देवता एतस्यां प्रतिवसन्त्येथाभ्यष्ट नमः नमो धरायै दिशेयाश्च देवता एतस्यां प्रतिवसन्त्येताभ्यश्च नमः नमो वान्तराजैदिशे देवता एतस्यां प्रतिवसन्त्येताभ्यश्च नमः नमो वान्तराजै दिशेयाश्च देवता एतस्यां प्रतिवसन्त्येता नमो गङ्गायमुनयोर्मध्ये ये वसन्ति ते मे प्रसन्नात्मानश्चिरञ्जीवितं वर्धयन्ति नमो गङ्गायमुनयोर्मुनिभ्यश्च नमो नमो गन्दाय मुनयोः मुनिभ्यस्तः नमः மன்னவும் மாட்டா விழுப்பொருளே தொழுப்பதியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெரும் யாய் வழியோ கண்ணகத்தே நின்று அழிதரு தேனே கடலமுதே தரும் தேவிரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே यो ब्रह्माणम् विदधाति पूर्वम् यो वै वेदाविश्च प्रहिणोति तस्मै तदुंहदेवमात्मबुद्धिप्रकाशम् मुमुक्षुर्वै शरणमहम् प्रपद्ये ओ माता पितृभ्याम् नमो नमः ॐ श्रीसद्गुरुचरणारविन्दाभ्याम् नमो नमः தியானத்திற்குரிய முறையில் நேராக சீராக அமர்ந்து கொள்வோமாக ஆழ்ந்து சுவாசித்தல் உடல் உறுப்புகளை நன்கு தளர்த்துதல் பிராணனை கவனித்தல் மனதின் ஆழ்ந்த அமைதியை உணர்தல் இவைகள் நிறைவேறும் ब्रह्मज्ञानम् அல்லது மோட்ச சாதனமாகிய வேதாந்த சாஸ்திர சிரவணத்தின் மூலம் பெறப்படும் பிரம்ம புரிந்து கொள்வதற்கு தேவையான தகுதிகளை தியானிப்போமா नित्यानित्यवस्तुविवेकः इहामुत्रार्थफलभोगविरागः சமாதிஷட்கசம்பத்திः முமுட்சுத்வம் மெய்ப்பொருள் அல்லது பிரம்மம் ஒன்றே மாறாது மற்ற அனைத்தும் மாறக்கூடியது நிலையற்றது இந்த உடல் மாறுவது நிச்சயம் ஒரு நாள் அழியக்கூடிய உறவுகள் மாறுகின்றன உறவினர்களுடைய உடல்கள் மாய்கின்றன ஆகமாக அபாயின அனித்யாக ஆகமாக என்றால் வருகின்றன அபாயினகா நீங்குகின்றன அல்லது அழிகின்றன எனவே எது ஓயாது மாறிக்கொண்டே இருக்கிறதோ அது நிலையற்றது அனித்தியம் நாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் இதனுடைய தன்மையை நன்கு பகுத்தறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் நிலையற்றவைகளை நாம் இன்பத்தின் பொருட்டு சார்ந்திருத்தல் ஆகாது நிலையற்றவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்து மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனை புரிந்து கொள்ளவும் வேண்டும் உடலின் தன்மைகள் மாறுகின்றன முன்பிருந்த தன்மை அழிந்து புதியது தோன்றுகிறது குழந்தை பருவம் அழிகிறது வாலிப பருவம் தோன்றுகிறது வாலிப பருவம் அழிகிறது முதுமை பருவம் தோன்றுகிறது முதுமை பருவம் உடைய உடலும் அழிந்து விடுகிறது ஒவ்வொரு எண்ணங்களும் தோன்றி அழிகின்றன புது புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன தவறான கருத்துக்கள் அழிகின்றன சரியான கருத்துக்கள் மனம் ஒடுங்குவதால் அவைகளும் ஒடுங்கிவிடுகிறது பொருளாதாரம் பருவ மாற்றங்கள் உறவுகளின் மனமாற்றம் இவைகளை புரிந்து கொண்டு நிலையாமையை நன்கு உணர வேண்டும் மன தூய்மை மன ஒருமுகப்பாட்டுடன் சிந்திப்பவர்களுக்கு இறைவன் அருளால் இந்த உண்மை விளங்கும் நிலையான மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்பது முமுட்சுத்துவம் நிலையான மெய்ப்பொருளாகிய தனது உண்மை இயல்பாகிய மெய்ப்பொருள் அல்லது பிரம்மமாக தன்னை உணர வேண்டும் தன்னுணர்வாகிய அறியாமையை மெய்யுணர்வால் நீக்க வேண்டும் தன்னுணர்வாகிய அறியாமையை மெய்யுணர்வால் நீக்குவதே முமுட்சுத்துவம் அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜான கல்பித்தான் ஸ்வஸ்வரூபாவபோதேன மோக்துமிச்சா முமுட்சுதா அறியாமையை அறிவால் நீக்குவதே முக்தியாகும் அறிவை பற்று அறியாமையை தன்னை பற்றி அறியாமையை நீக்குவதே முக்தி அதனை விரும்புவதே முமுட்சுத்துவம் நிறையற்றவைகளில் பற்றை நீக்க வேண்டும் அதுவே வைராக்கியம் எனப்படும் எல்லோரிடத்திலும் அன்பாக வாழ்வதற்கிடையில் வாழ்க்கையின் நிலையாமை நன்கு ஆழ்மனதில் இருக்க வேண்டும் நிலையற்றவைகளில் பற்றை விடுவதே பிடிப்பை விடுவதே வைராக்கியம் எனப்படும் அச்சற்ற கண்ணே விவேகம் நித்யா நித்திய அனித்திய விவேகம் எது நிலையில்லாதது எது நிலையானது இல்லாதனவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மன் அனித்திய விஷயே வைராக்கியம் நித்திய ஞான தீட்ச விவேகத்தின் பயன் வைராக்கியமும் முமுட்சுத்துவமும் ஆகும் பேரின்பத்தை உணர்வதற்காக சிறு இன்பங்களின் தன்மையை உணர்ந்து அவற்றிற்காக உழைப்பதை விடுவதே வைராக்கியம் शमः दमः उपरतिः திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் சமாதி ஷட்க சம்பத்தி வேதாந்தம் கற்பதற்கு மோக்ஷத்தை அருளும் பிரம்ம ஜானத்திற்கு இவை ஆறும் ஒருங்கே அமைந்த சாதனம் தமஹா என்றால் உடனடக்கம் உடலை பாதுகாப்பதற்கானவற்றை தவிர மற்றவைகளை துறந்து விடுதல் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் இந்தின் வகை தெரிதல் மெய் வாய் கண் மூப்பு செவி இவைகளை சுவை ஒளி உரு ஓசை நாற்றத்தில் ஈடுபடுவதை பெரும்பாலும் நீக்கிவிடுதல் தர்மமான புலனின்பத்தையும் விட்டு விடுவதே தமகா எனப்படும் புலனடக்கம் ஆகும் சென்ஸ் கண்ட்ரோல் தத்துவ ஞானத்தை பெற வேண்டுமென்றால் புலனின்ப நாட்டம் இருக்குமானால் தத்துவ ஞானத்தை பெறுவது இயலாததாகிறது மனம் போன போக்கிலெல்லாம் பொறிகளாகிய இந்திரியங்களை செலுத்தினால் மன அமைதி இருக்கார் புலனடக்கம் ஷமஹா தமஹா என்னும் புலநடக்கம் சமஹா என்னும் மன அமைதிக்கு சாதனமாகும் சமஹா என்பது எண்ணங்களை குறைத்து மனதை அமைதிப்படுத்துவதாகும் விவேகத்தினாலும் வைராக்கியத்தினாலும் விவேகத்தினால் உண்டாகும் வைராக்கியத்தினால் மனதில் அமைதி உண்டாகும் மற்றொரு சாதனம் உபரதி எனப்படும் செயல்களை நீக்கிவிடுதல் உடலை பாதுகாப்பதற்கான நீராடுதல் உணவை பெறுதலை தவிர உலகியல் செயல்களை ஆன்மீக சடங்குகளை அறவே விட்டு விடுதல் உற்பத்தியா உபரதி என்பது துறவு மனப்பான்மை துறவு நிலை துறவை கடைபிடித்தல் புறத்துறவு இயலாவிடினும் அகத்துறவை அகத்திலே துறவுணர்வை நன்கு வளர்த்து கொள்ள வேண்டும் அத்வைத்த தத்துவத்தில் குருநாதர் உபதேசிக்கும் அத்வைத்த தத்துவத்தில் பரிபூர்ண ஸ்ரத்தை வேண்டும் ஒருமுகப்பட்ட மனதோடு சாஸ்திரங்களை கேட்டு சிந்திக்க வேண்டும் சமாதானம் சமஹா தமஹா உபரதி திதிக்ஷா குளிர் வெப்பங்களை உடலில் தோன்றும் இன்பத் துன்பங்களை பொறுத்துக் கொள்ளுதல் ஸ்ரத்தா அத்வைத சித்தாந்தத்தில் ஸ்ரத்தை சமாதானம் மன ஒருமுகப்பாடு கான்சன்ட்ரேஷன் சித்த ஏகாந்திரதை இதுவே சாதன சதுஷ்டயம் ஞானத்தை பெறுவதற்கான தகுதி இதுவே ஆகும் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும் சாதன சதுஷ்டய சம்பத்தி ஞான நிஷ்ட ஞானத்தை பெறுவதற்கும் ஞான நிஷ்டைக்கும் மிக அவசியம் சத்வாரி சாதனான்யத்ர अधितानि मनीषिभिः येषु सत्स्वेव सन्निष्ठा यदभावेन सिद्ध्यति येषु सत्स्वेव सन्निष्ठा यदभावेन सिद्ध्यति இந்த நான்கும் இருந்தால் மட்டுமே மெய்ப்பொருள் மெய்ப்பொருளை உணர்கின்ற வாழ்க்கையில் நிலை பெற்றிருக்க முடியும் இறைவா உனது அருளால் பிரம்ம ஞானத்தை பெறுவதற்குரிய தகுதிகளாகிய சாதன சதுஷ்டயம் ஞான சாதனத்திற்கு தேவையான நான்கு தகுதிகளும் என்னிடம் முழுமையாக இருக்கு குறைவின்றி முழுமையாக சாதன சதுஷ்டய சம்பத்தி எனக்கு அமைய அருள் புரிவார் சாதன சதுஷ்டய சம்பன்னோ பவாமி ब्रह्मज्ञानप्राप्त्यर्थम् ज्ञानयोगसाधनार्थम् श्रवणमनननिदिध्यासनार्थम् साधनचतुष्टयसम्पन्नो भवामि साधनचतुष्टयसम्पन्नो भवामि नित्यानित्यवस्तुविवेकी भवामि विरक्तो भवामि तीव्रमुमुक्षुर्भवामि शमदमादि षट्कसम्पन्नो भवामि புலநடக்கம் மேலோங்கி இருப்பது மனதின் அமைதி நன்கு அமையல் புறச்செயல்களில் நாட்டம் முற்றிலும் நீங்கள் பொறுமை மேலோங்கள் குளிர்வு வெப்பத்தை பொறுத்து கொள்ளும் தன்மை மேலோங்கி இருக்கும் அத்வைத ஞானம் பரமசத்தியம் என்கிற ஸ்ரத்தை சிறந்து விளங்கும் தத்துவ ஞானத்திலேயே மனம் ஒருமுகப்பட்டிருக்கு அத்வைத ஞானத்திலேயே மனம் ஒருமுகப்பட்டிருக்கிறது மனித பிறவி சாஸ்திர ஜானம் தர்மானுஷ்டானம் ஈஸ்வர பக்தி சத்குணங்கள் साधनचतुष्टयसम्पत्ति सद्गुरुप्राप्ति ज्ञानयोग अनुष्ठानम् मुक्ति इत्यनेत्तुम् நம்மிடம் சிறப்புற்று விளங்கும் மனித பிறவியை பெற்றுள்ள நாம் பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்றி பிறவியின் பெரும் பயனை உணர்வோமா பிறவியின் பெரும் பயனை உணர்வோமா ஜென்ம சாஃபல்யம் அடைவோம் நிச்சிந்தோ பவாம கிருதார்த்தோ பவாம வசன்னேந்திரியோ பவாம வசன்னேந்திரிய பிரஹசிதவதன निश्चिंत कृतार्थ ब्रह्मविद भवति प्रसन्नेन्द्रियः रहसितवदनः निश्चिन्तः कृतार्थः ब्रह्मविद् भवति ब्रह्मज्ञानियानवन् புலனடக்கத்தில் மேலோங்கியவனாகவும் முகமலர்ச்சியுடனும் கவலையற்றவனாகவும் செய்ய வேண்டியதை செய்த நிறைவை பெற்றவனாகவும் விளங்குகிறான் என்று ஆதிசங்கரர் அருளுகிறார் प्रसन्नेन्द्रियो भवामि प्रहसितवदनो भवामि निश्चिन्तो भवामि कृतार्थो पृथिवीशान्तिः अन्तरिक्षविंशान्तिः द्यौशान्तिः दिशशान्तिः अवान्तरदिशा शान्तिः अग्निःशान्तिः वायुःशान्तिः अहविद्यशान्तिः चन्द्रमा शान्तिः नक्षत्राणिशान्तिः आपशान्तिः ओषधयः शान्तिः वनस्पतयः वनस्पतयःशान्तिः दौशान्तिः अजाशान्तिः अश्वशान्तिः पुरुषशान्तिः ब्रह्मशान्तिः ब्राह्मणशान्तिः शान्तिरेव शान्तिः शान्तिर्मे अस्तु शान्तिः सर्वशान्तिः सर्वत्र शान्तिः सर्वेषां शान्तिः लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्ति ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ ॐनाथ स्वामि